என் பேர் ஆஷ்கரா என்ன நடுவில் வேற பேர் சொன்னாருன்னு யோசிக்கிங்களா என் உண்மையான பேர் அக்ஷரா தாங்க ஆனால் என் கிளாஸில் இப்படி தான் ஆஷ்கரா ஆஷ்கரான்னு என் பேர் சொல்லிப்பாங்க என் பேர் கூட பரவாயில்லைங்க என் ஃப்ரெண்டு பேர் திருத்தி அவள் கிளாஸில் எல்லாரும் வெட்டி டர்ட்டி கூப்பிடுவாங்க ஆமாங்க திருப்தின்னு பேர் டர்ட்டி ஆகிடும் ஆணியான பேர் அன்னியன் ஆகிடும் அக்ஷத்தில் பேர் அது நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன் இந்த பேர் பிரச்சனை வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக தான் இருக்கு ஆக்சுவலி என்னோட ஆஃபீஸ்லேருந்து இந்தியாவிலேருந்து ஒரு கன்சல்டன்ட் வந்திருந்தாரு பாவம் அவர் பேர் கோபி ரொம்ப கஷ்டப்பட்டார் ஆஃபீஸ்ல என்ன கோபி கோபிங்கிறாங்க என்னடா அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டாரு ஆக்சுவலி ரியாலிட்டி என்னன்னா இப்போ குஜராத்ல கலவரம் நடந்துட்டு இருக்கு அதுல ஒரு மாணவர் பங்கு பெற்றார் அவர் பேரு ஹர்திக் பட்டேல் அது இந்த மீடியா வந்து எப்படி சொல்றதுன்னு ரொம்ப தகச்சு போயிருக்காங்க அதனால பேர் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் தான் இப்படி பேரில் ஆரம்பித்து எங்களுக்கு இந்தியா கலாச்சாரம் ரொம்ப தொல்லை கொடுக்குதுங்க அடுத்தது சாப்பாடை பிரச்சனைகள் ஸ்கூல் லஞ்சுக்கு நிம்மதியாக ஒரு பீட்சா பர்கர் கொடுக்காம இந்தியன்ஸ் சாப்பாடு தான் கொடுப்பாங்க லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் ஒரே ஸ்மெல் அடிக்கும் எல்லாரும் எங்களை விட்டு ரெண்டு சீ தள்ளி உட்காருவாங்க தோசை ஒரு ஃபோர்க்கில் சாப்பிட்றதுக்குள்ளார நான் பட்ட கஷ்டம் இருக்கே ஐயோ முடியல வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட என்னம்மா இப்படி பண்றீங்கம்மான்னு கேட்பேன் இந்தியாவில் எல்லாரும் கேஎஃப்சி சப்வேக்கு மாறிட்டாங்க நம்ம தான் இன்னும் இட்லி வடைன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கோம் நீங்களே சொல்லுங்கள் இந்தியா கலாச்சாரம் சாப்பிடுனா எது கேஎஃப்சி சப்வேயா இல்லை இட்லி வடையா ஒரே குழப்பமா இருக்குல்ல இந்த கேஎஃப்சி சபையிலலாம் போனாலும் அது இந்தியன் ஃப்ளேவரோட தராங்க அது வந்து பயங்கர பன்னீர் பர்கர் பன்னீர் மசாலா சாண்ட்விச் அது மாதிரிலாம் தராங்க ஆக்சுவலி நல்லா தான் இருக்கு அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸையும் டூப்ளிகேட்டாக பண்ணுறது சைனாக்காரன்னா சைனீஸ் ஃபுட்டையே டூப்ளிகேட்டா நம்மால் தான் பண்றோம் இந்தோ சைனீஸ் ஃபுட்னு போட்டு அந்த கடுகுலாம் தாளிச்சு கொடுக்குறாங்க இதெல்லாம் பரவாயில்லைங்க நம்ம வாழ வைக்கிற ஊர் யூஎஸ்ஏ ஆனால் மனசாட்சி இல்லாமல் இந்தியா கலாச்சாரம் தான் பெஸ்ட்டு அமெரிக்க கலாச்சாரம் லோவாக இருக்குது ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் லோவாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே நிறைய கிளாஸில் போட்டு லோ லோ லோன்னு அழிய விட்றாங்க நீங்களே சொல்லுங்கள் மாமூல் கொடுத்த எஸ்கேப் ஆகுறது நல்லா கலாச்சாரமா இல்லை யாருமே இல்லாத ஸ்டாப் சைடில் நின்று ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது நல்லா கலாச்சாரமா ஒரே காமெடியாக இருக்குல்ல மா அதாவது ஆக்சுவலாக நீ சொன்னது வந்து இந்த எல்லாம் நீங்கள் யாராவது காப் நிறுத்தினா ஸ்டாப் நிறுத்தாம போனால் காப் நிறுத்தினா என்ன பண்ணுவீங்க உங்கள் வாலெட்லேருந்து ஒரு டாக்குமெண்ட் எடுத்து தருவீங்க நம்ம ஊரில் காசு நிறுத்தல என்ன அதே நம்மளும் நம்மளோட வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ் எடுத்து தரோம் இந்த ஊர் டாக்குமெண்ட்ஸில் நம்ம சிரிக்கிறோம் நம்ம ஒரு டாக்குமெண்ட்ஸ்ல காந்தி தாத்தா சிரிக்கிறாரு அவ்வளவுதான் வித்தியாசம் இந்தியா கலாச்சாரம் ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி கலாச்சாரம் நாங்கள் கருப்பாயிடம் போகிறோம்னால எங்களை வெளியிலே விளையாட விட மாட்டாங்க அதனால ஸ்பெல்லிங்கில் மட்டும் வரும் வேற எந்த அமெரிக்கன் ஸ்போர்ட்ஸே வரமாட்டோம் ஸ்பெல்லிங் பேயை வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் இஎஸ்பிஎன் ஸ்போர்ட்ஸ்ல வந்து லைவா டெலிகாஸ்ட் பண்றதுலாம் கொஞ்சம் டூ மச்சா அதனால தான் மீடியாவில் எங்களை நெருடின்னு காட்டு காட்டுவாங்க அதோடு அதோட வழி எனக்கு தான் தெரியும் இந்தியாவில் நம்ம எல்லாருக்கும் ஒரு பட்டு பேர் இருக்குது என்ஆர்ஐ அதாவது நான் ரெசிடென்ட் இந்தியன் ஆனால் எங்களுக்கு மட்டும் ஒரு கெட்ட பேர் இருக்குது ஏபிசிடி அதாவது American born confused desi American American born தான் நிஜம் ஆனால் கன்ஃபியூஸ் தேசி அது இந்தியா கலாச்சாரம் ஒரு நிழல் நிழல் எனக்கும் நிஜமாகாது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்தியாவில் கலாச்சாரம் எவ்வளோ மாறிடுச்சு யூஎஸ்ல நாம் நம்ம தான் இன்னும் பழைய ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறோம் நம்ம பரதநாட்டியம் கற்றுட்டு இருக்கோம் அவங்க பாலிவுட் டான்ஸ் கற்றுட்டு இருக்காங்க நம்ம கர்நாடக மியூசிக் கேட்டுட்டு இருக்கோம் அவங்க கேட்டி பெரிய மியூசிக் கேட்டுட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரம் சாரின்னு கேட்டால் சாரின்னு சொல்லுவாங்க இப்போ தெரியுதா நாங்கள் ஏன் கன்ஃபியூஸ்டாக ஆகிறோம் கடைசியாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ஊரோடு ஒட்டி வாழும் அதுதான் வாழ்க்கை இங்கே என்னடானா உள்ள வெளியில உள்ள வெளியில மங்காத்தா ஆடிட்டு இருக்கோம் புரியலையா வீட்டுக்குள்ளாரையுமே வெளில அமெரிக்க இப்படிதான் எங்களோட வாழ்க்கை ஒரு சூதாட்டம் மாதிரி ஆயிடுச்சுங்க அதனால தான் அமெரிக்கன் வாழ்க்கையில இந்தியா கலாச்சாரம் ஒரு சுமையே நடுவர் ஐபிசி டிலே ஆகாமல் இந்த பக்கம் தீர்ப்பு சொல்லுவாருன்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வலிமையான வாதங்கள் வந்து அதாவது ரொம்ப அவங்க குழந்தை பேச்சில் சொல்லும்போது அது எவ்வளோ தூரம் ரீச் ஆச்சுன்னு தெரியல நம்ம வந்து உள்ளே வெளியே உள்ளே வெளியேன்னு வாழ்க்கையை ஒரு சூதாட்டமாக ஆடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க அது ஒரு நிஜமான உண்மை அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே இந்தியனாக இருக்கோம் வெளியில் அமெரிக்கா அமெரிக்கனாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம் குழந்தைங்களுடைய தோல் பிரௌனா இருக்கு உள்ளுக்குள்ள வந்து அந்த இந்த ஊருக்காரங்களோட சேர்ந்து இருக்கணும்னு ஒரு தேங்காயோட நிலைமை அப்படிங்கிறாங்க தேங்காயோட ஸ்கின் பிரௌனா இருக்கு சோல் ஒயிட்டா இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்காங்க அது நிதர்சனமான உண்மை ஏபிசிடிங்கிற வார்த்தை வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு டெரகேட்டரி வேர்டு அதாவது ஒரு அவச்சொல் மாதிரி கன்சிடர் பண்ண காலம் போய் அது ஒரு நிதர்சனமான உண்மை அதை எப்படி நம்ம சமாளிக்க போறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்காங்க அந்த மாதிரி வாழறது ஒரு கன்ஃபியூஸா வாழறது சுமை தானே எங்களால நார்மலான பீப்புள் மாதிரி எங்களால இருக்க முடியலங்கிறது ஒரு சுமை தானே அப்படின்னு ரொம்ப அழகா கேட்டிருக்காங்க அனீஷ் குமரன் வாங்க நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு பார்க்கலாம் பன்னெண்டு வயதுல செவன்த் கிரேடு படிக்கிறாரு கிரிக்கெட் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாரு and life goal to become a cardiologist என்ன சொல்றீங்கன்னு பார்க்கலாம் அனீஷ் சொல்லுங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் அமெரிக்க வாழ்க்கையில் இந்திய கலாச்சாரம் சுகம் பேச போறேன் பணிவாக இருக்கிறது எல்லாருக்கும் நல்லது இதைத்தான் வள்ளுவரே சொல்லியிருக்காரு எல்லோருக்கும் நன்றாம் பணிகள் அவருள்ளும் செல்வர்க்கே செல்லம் தகைத்து அப்படின்னா பணிவாக இருக்கிறது எல்லாருக்கும் நல்லது இது செல்வம் இருக்கிறவங்க கிட்ட இன்னொரு செல்வம் மாதிரி ஆகும் மாதா பிதா குரு தெய்வம் சொல்லி கொடுத்ததே நம்ம கலாச்சாரம் தான் அம்மா அப்பா குரு தெய்வம் அம்மா அப்பா குரு பேச்சு கேட்டு சாமிக்கு பயந்துருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில எங்கேயோ போயிடும் அனீஷ் அது யாரு கடைபிடிக்கிறாங்களோ இல்லையோ தமிழ்நாட்டில் வந்து அரசியல்வாதிகள் வந்து கரெக்டாக கடைபிடிக்கிறாங்க அம்மா சொல்லே தெய்வம் அப்படின்னு அது மட்டும் இல்லைங்க அதாவது இப்போ நம்ம ஊரில் டாஸ்மாக் கடையெல்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்கு என்னையா இப்படி அப்படின்னா ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டால் அவர் சொல்கிறாரு ஏங்க ஒய்ஃபுக்கு கோவிச்சுட்டுன்னா அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க ஆம்பளைங்க கோவிச்சுட்டு எங்கே போடுவேன் அம்மா கடைக்கு தானே போனோம் அப்படிங்கிறாங்க அதனால அவங்க சொல்கிறாம்மா அம்மா வேற நீ சொல்கிற அம்மா வேறன்னு நினைக்கிறேன் சொல்லுங்க ஒரு தமிழை தான் தேடி பிடிச்சது கூகுள் மட்டும் கிடையாது ஆக்சுவலி நம்ம இப்போ சுந்தர் பிச்சை வந்ததுனால நிறைய அதில் பற்றி இருக்கு இந்தியன்ஸ் வந்து நிறைய இந்த ஊரில் வளர்ந்த இந்தியன்ஸ் வந்து நிறைய சாதிச்சிருக்காங்க அதாவது Sun Micro System Nokia Pepsi Indra Nooyi MasterCard அந்த மாதிரி ஹாட்மெயிலோட சபீர் பாட்டியா அந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற இந்தியன் அமெரிக்கன்ஸ் நிறைய இருக்காங்க சுந்தர் பிச்சை வந்தது கூகுள் மாதிரி ஒரு கம்பெனி சிஇஓ e வந்தது இன்னொரு பயங்கரம் இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா தமிழ் மற்றும் இந்திய கலாச்சாரத்தில் வாழ்ந்த எனக்கும் ஃபாலோ பண்ணாம வளர்ற மற்றவங்களுக்கும் எங்க ஊர்ல நிறையவே வித்தியாசத்தை பார்க்க முடியுது ஊட்டிக்காரங்க உலகம் இது நம்ம சுட்டிக்கே இல்லைன்னா நமக்கு மேலே போயிட்டே இருப்பாங்க அதனால தான் சொல்கிறேன் அம்மா அப்பா குரு சொல் பீச் கேட்டு நடந்தோம்னா நம்மளும் வாழ்க்கையில மேல போறோம் இதே விஜயகாந்த் ஸ்டைல சொல்லணும்னா இங்க இருக்கிற முப்பத்தெட்டு பர்சன்ட் டாக்டரு முப்பத்தாறு பர்சன்ட் நாசா சயின்டிஸ்ட் முப்பத்தி நாலு பர்சன்ட் மைக்ரோசாஃப்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாம் இந்தியன் தாண்டா ஆனா ஏதாவது தப்பா சொல்லி அவரை பார்த்து ஏதாவது தப்பா சொல்லி கேஸ் போட்டுருவாங்க அதான் நம்ம விஜய்க்கு பாட்டு இது மட்டும் இல்லை எவ்வளோ இந்தியன்ஸ் இந்த ஊருக்கு வந்து பெரிய பதவிக்கு வந்த காரணம் இந்திய கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணி நடந்ததுனால தான் நானும் அவங்கள மாதிரி ஆவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது இப்படிதாங்க சுமீர் நினைக்கிற ஒரு பையன் இன்னொரு பையன் கிட்ட போய் கேட்டான்னா உன்னை நான் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது ஃபேஸ்புக்லையா வாட்ஸ்அப்லையா இல்லை ஆ அந்த புது யூடியூப் வீடியோ வந்துச்சு அதுலையா அந்த இன்னொரு பையன் சொல்றான் டேய் நான் பக்கத்து வீட்டு பையன்டா ஆக்சுவலி இது சொன்னோன்னா ஞாபகம் வருது போன வருஷம் இது ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்தது அந்த இன்சிடென்ட் வரக்கு முன்னாடி சொல்கிறேன் எங்கள் வீட்டு எனக்கு வந்த லெட்டர் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து இந்த அந்த விஷயத்துல தான் பத்து வருஷமா இருக்கும் அவங்க நான் யாருன்னு தெரியலன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க